அகரமும் ஆகி அதிவனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அகரமும் ஆகி அதிவனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனன வாகி அரியன வாகி அரணன வாகி அவர் மேல அயனன வாகி அரியன வாகி அரணன வாகி அவர் மேல இகரமும் ஆகியவைகளும் ஆகி நிமையும் ஆகி வருவோனே இகரமும் ஆகியவைகளும் ஆகி நிமையும் ஆகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழையனது முன் ஓடி வர வேணும் இருநில மீதில் எளியனும் வாழைய ஓடி வர வேணும் மகவதியாகி மருவும் வல்லாரி மகிழ்களி கூறுவடிவோனே மகவதியாகி மருவும் வல்லாரி மகிழ்களி கூறுவடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதி காமங்குடையோனே ஜகன ஜகக்கணச்சேகு தகு திமி தோதி திமி என ஆடும் மயிலோனே ಜಗಗಣ ಜಗತಗುದಿಮಿ ತೋದಿದಿಮಿಯನ ஆடுமயிலோனே திருமலி வான பழமுதிர் சோலை மலை விசை மேவு பெருமாளே திருமலி வான பழமுதிர் சோலை மலை விசை மேவு பெருமாளே இருநில மேரில் எளியனும் வாழ எனது முள் ஓடி வர வேணும் எனது முள் ஓடி வர வேணும்